भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थतम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमम् நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணரென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாரையல்லாதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறவிலே எந்த ஷடகோவன் பாரங்கள் யாமுடையவற்று ஏந்த பெருங்கீர்த்தி இராமானுஷ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை புகழ் மேல் ஆய்ந்த தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொய்மால் வளர்த்த இலத்தாயிராமானுஷன் மிக்க இர நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகயர்கோன் யாழினிஷவேதத்தியல் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே உயர் வர உயன் நலம் உடையவன் எவனவன் வயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே மனநகமலமர மலர் மிசையெழுதரும் மனநுணர் வளவிலன் பொறியுணர் பவையிலன் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலனெனுயிர் மிகுணர் அயிலனே இளனது புடையன் இது என நினை வரியவன் நிலநிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலனலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடையொருவனை நணுகினம் நாமே நாம் அவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் தாம் அவர் இவருவர் அது விது உதுவெது பீமவை இவையுவை அவனலம் தீங்கவை ஆமவையாயவை ஆயிரின்னவர் அவரவர் தமதமது அறிவரி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர்